ஆழ்வான் திருக்கோட்டியூர் நம்பி பக்தரிலே ஆறு மாதம் காத்திருந்து பெற்ற நிதியானர்த்தம் மற்ற பேர் எழுதினா அந்த அக்ஷரங்களை ஒரு அக்ஷரம் சேர்க்க முடியாது ஒரு அக்ஷரம் எடுக்க முடியாது அந்த மாதிரி பட்டு கத்திரிச்சாலும் பஞ்சு எழுதுவதற்கு அவரே அவதரிச்சாலும் முடியாது அதனால இந்த பொய்யிலாகமானவாள் இந்த ஆறு மாதம் திருக்கோட்டூர் நம்பி பக்கனிலே காத்திருந்து பெற்ற அர்த்தமரேன் இங்க ஒன்று அவன் அவசியம் விசாரிக்கணும் எம்பெருமானார் கோஷியில் ஒரு நாள் அவசியத்தில் ஒவ்வொரு நாளும் வங்கிக்கா தந்துள்ள தோழனுக்காது தனிப்படம் சேரங்கள்லாம் ஜீவாத்மா பற்றி எந்த ரூபகம் என்ன விசாரம் சுவாமிக்கு தெரியும் ஆனாலும் இது பெரிய இடத்திலிருந்து வந்ததாக இருக்கலாம் பெரிய இடத்திலிருந்து வந்ததாக இருக்கலாம் அப்படி வந்து கூறத்தாழ்வானே திருக்கோட்டியூர் நம்பி மக்களே போய் கேட்டுட்டு பாரு அங்க போய் செட்டு முந்தி உள்ளவங்கள்ட்ட திருக்கோட்டியூர் போங்க போய்க்கு உடனே காத்தால போய் சாயங்காலம் ஊராது அவர் ரெண்ட காத்துக்கணுமே தேவடி காரணமே அவர் பதினெட்டு பரியாயம் போய் வந்தார் எம்பெருமா இவர் ஆறு மாசம் காத்திருந்தார் எங்க வந்தேன்னு கேட்கல எப்போ வந்தேர் என்னைக்கு போகிறேன்னு ஒன்றும் கேட்கல அவர் பாட்டு யோகம் பண்ணிட்டு இருக்காரு இவர் வாசல்ல காத்துட்டு இருக்கு யோகாவன் பாலாச்சு இருக்கும் ஆழ்வார் அதை அடியேனுள்ளான் என்றபடி கண்டாயே அப்படின்னு சொன்னார் அடியேனுள்ளான் வந்து திருவாய்மொழியிலே எட்டாவது பத்திலே எட்டாவது பதிகத்திலே இரண்டாவது பாட்டு அதுக்கு முன்னே ஒருவன் அடியேனுள்ளான் என்ன முடிஞ்சிருக்குது அங்க ஒரு அடியேன் ஆரம்பிக்கிட்டே எப்படி அடியேன் செய்யும் விண்ணப்பமே அடியேன் எத்தனை பதம் எத்தனை தரவை இருந்துச்சு நாலாயிரத்துலன்னா கணக்கு பண்ண முடியாது சேனபாகதே ஏனோபதாபதி எத்தனை தரவை இருக்குது கேட்டா யாராவது சொல்லுவாரோ பார்க்கணும் எண்ணி பார்க்கணும் அந்த மாதிரி எத்தனை அடியே இருக்குதுன்னு கேட்டால் ஒத்தரால சொல்ல முடியாது இவர் கேட்டு வச்சிருக்கார் திருக்கோட்டியூர் நம்பி அடியேனுள்ளான் உடலுள்ளான் எங்கே எங்கிருந்தது எட்டாவது பத்திர திருவாய்மொழி எட்டாவது பத்திர எட்டாவது பதிகத்திலே இரண்டாவது பாட்டிலே இருக்கு என்ன விஷயம்னு கேட்டா உலகத்திலே அடியேன்னு எங்கெங்க வரதோ அங்கெல்லாம் தேக விசிஷ்ட ஆத்மா போய் அர்த்தம் வரும் ஆத்மா அர்த்தம் அடியே வந்த என்னக்கா நான் இந்த ஆத்மாவா வந்தது தேகம் மாற்றமா வந்தது தேகமும் தனியா வராது ஆத்மாவும் தனியா வராது அசரீரம் தம் பிரியா பிரியே நம்ம நமதா சாந்தோக்கிட்ட அசரீரம் தம் பிரியா பிரியே நோபநமதா இந்த ஜீவாத்மாவுக்கு சரீர சம்பந்தம் இல்லாவிட்டால் சுகானுபவம் பண்ண முடியாது துக்கானுபவம் பண்ண முடியாது நரகத்துக்கு போனால் அங்கே ஒரு யாத்தமா சரீரம் கொடுக்கிறான் சொர்க்கத்திலே போனால் ஒரு சுகுத்த சரீரம் இந்த சரீரத்தோடு சூழ் சரீரம் போனாலும் சூழ சரீரத்தோட தான் இந்த அனுபவங்கள் பண்ணியாகணும் எந்த இடங்கள்ல அடியேன்னு சொன்னாலும் அடியேன் வந்தேன் அடியேன் போனேன் அடியேன் எழுதினேன் என்ன சொல்ற ஜீவாத்மாவும் அர்த்தம் தேகமும் அர்த்தம் தேக விசிஷ்டமான ஆத்மா அர்த்தம் அந்த இடம் ஒரு இடம் அந்த என்னமாதான் ஆள வந்தார் கண்டுபிடித்தார் உள்ளாம் உடல் உள்ளாம் இந்த உடலுக்கு வாசியமான பதம் தனியாக பிரயோகித்தபடினாலே உடல் என்கிற பதம் தனியாக பிரயோகித்தபடினாலே இந்த அடியேன் என்கிற பதத்தை சரீரத்தை சேர்த்து அர்த்தம் கொள்ள வேண்டியது ஜீவாத்மாவிலே உள்ளான் இந்த தேகத்திலே எம்பெருமான் எங்கே இருக்கிறான் உபனிஷத்து என்ன சொல்லுது یامنی چن آتی یا شرم یو آ ست آریاو مردو یتھیان پی مےتی یجسی چھتن பிராகிருத பதார்த்தங்களை எல்லாம் படித்துவிட்டு கடைசியாக யா ஆத்மனிதிஷ்டன் ஆத்மானமம் தவோயமே என்ன இருக்கு ஆத்மனிதிஷ்டன் ஒன்று சொல்லி ஆத்மானம் அந்தரகான்னு சொல்லி ஆத்மாவுக்கு பகிர் தேசம் ஒன்றும் அந்தர் தேசம் ஒன்றும் கிடையாது ரொம்ப சூக்கமான அப்படி இருக்கையும் ஆத்மனிதிஷ்டன் ஒன்றும் ஆத்மானம் அந்தரோயமேட்டின்னு ஒன்று அதுக்கு சுகப்பிரகாசியாக ரெண்டு திருஷ்டாந்தம் காணும் வேத்யாமக்னி திஷ்டதி திலகேத இளந்திஷ்டதி என்று சொல்றான் வேத்யாமக்னி திஷ்டதி தென்ன மேலே நெருப்பு இருக்குதுன்னு சொல்றான் பெண்ண மேலே இருக்குதே ஒளி உள்ள இல்லை இலகேத இளந்திஷ்டதி வெள்ளுல எண்ணெய் இருக்குதுன்னு சொல்றான் வெள்ளு மேலே இல்லை வெள்ளுக்கு உள்ளதான் எண்ணெய் இருக்குது ஆகினாலே ஒரு இடத்திலே சப்தம் மிக்கி அந்தர்தேசமர்த்தம் ஒரு இடத்திலே சப்தம் மிக்கி பயிர்தேசமர்த்தம் வேத்யாமக்னி திஷ்டதி என்னத்தை பயிர்தேசமர்த்தம் கிரேங்கிற இடத்துல அந்தந்தே சமர்த்தம் ஆகையால ஈஸ்வரனுக்கு அந்தர்வியாப்தியும் உண்டு பகிர்வியாப்தியும் உண்டு என்று காட்டுவதற்காக ரெண்டு பிரயோகம் என்று சாதிக்கும் எனக்கு அங்க தனியாக பிராடித்தங்களை எல்லாம் தனியாக சொல்லிவிட்டு யா ஆத்மனை திட்டம் என்று சொன்னா போலே அடியேனுள்ளான் உடலுள்ளான் அடியேனுள்ளான் என்பதற்கு இன்னாத்தம் கேவல ஜீவாத்மாவிலே சுத்த ஜீவாத்மாவிலே இருக்கிறான் பகவான் உடலுள்ளா சரீரத்திலேயும் இருக்கு வேதாந்த தேசியம் சாவப்பெருமாளை சோதனம் பண்ண அதுல ஒரு கழிவு கழிக்கிறார் எம்பெருமானை ஔதன்பதே மகதி சத்மனி பாகமானே ராஜ்யே திவ்ய சதனே தமசப்பரத்தாதி அந்த கலேபரமிதம் சுசூக்மம் ஜாதங்கரீ ஜகதமாதரவாத்மதம் தே உனக்கு பரமபோக்கியமான அடங்கள் எத்தனை இருக்குது சீராத்தியிலே தன் தாளும் தோளும் முடிகளும் சமையலோக மலபரத்தி சீராத்தியிலே சேமிக்கலாமே லாட்சேதவிந்த சதமே இருக்கிறே அந்த வாங்கா எடுக்கலாமே இந்த பாழி சரீரத்தில் வந்து முக்கிறையே உள்ளே இருக்கிற ஆத்மாவில போய் முக்கிறையே ரெண்டு தனியா சொன்னால் அந்த கலைபுரம் சுகிரம் சுசூக்ஷமம் ஜாத்தம் ஆதரணா ஆதரவாஸ்பதம் அதுபோல அடியேனுள்ளான் உடல் உள்ளான் அதுபோலனா இந்த தீசுக்கை கொண்டுதான் ஆச்சாரியார் சாதிக்கிறது இதை பார்த்தால் இந்த ஆள ஆளவந்தார் திருக்கோட்டு நம்பி சொன்னாலே சொன்ன உடனே நாலு நாய் சுவாமிக்கு திருமேனி சுவாதீனம் அப்படியே வெம்மி வெம்மி வெம்மி அழுதண்டே கிடக்கும் எந்த நிதி இந்த நிதி எப்படி கண்டுபிடிச்சார் இந்த அடியேனுள்ளா உள்ளார்ல இந்த நிதி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாரு இந்த உடையவர் எங்கடா காண்பிச்சார் இந்த ஐத்திகன் சொல்றது மெய்யா இருந்தார் இந்த ஐத்திகத்தை எம்பெருமானார் காண்பிச்சிருந்தார் ரொம்ப ஆச்சரியமா காரணம் கீதா பாஷ்யம் சதுர்வித ஏழாவது அத்தியாயம் சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுபுதினோர்ஜுனா ஆத்தோ ஜிக்யாசுரர்த்தார்த்தி ஜானீஜ பரத ரிஷபா இந்த ஞானி என்பதற்கு முதல் பாஷ்யம் சங்கர பாஷ்யம் சங்கராச்சாருடைய பாஷ்யம் என்ன ஞானின்னா அறிந்தவன் எதை அறிந்தவன் அறிந்தவன் சொன்னா என்ன நல்ல ஜாதா நல்ல வித்வான் என்ன சொன்ன உடனே என்ன கேட்கிறார் என்ன தர்க்கம் பாசிக்கிறாரா வியாக்கரணம் பாசிக்கிறாரா மீமாம்சையா அந்த ஜாதா ஜாதா என்று அது ஜேயசாக என்னை அறிந்தார் சொல்றோம் அவர் எழுதினார் சங்கராச்சாரியர் விஷ்ணு ஸ்வரூப தத்துவவித்து ஞானி விஷ்ணு தத்துவம் இது விஷ்ணுவை அறிந்தவர் விஷ்ணுவை அறிந்தவர் எம்பெருமானால் பாஷ்யம் பகவச்சேகதைகரத ஆத்மஸ்வரூப விதி ஞானி ഭഗവത്േഷതൈകരസ ആത്മസ്വരൂപമിതി ജ്ഞാനി ഉരുളവണ്ണി ഏകാജ്ഞാനീനിക്ക് എങ്കെങ്ക ജ്ഞാനീന് വരതോ ഒരു നാലിടത്ത് പറഞ്ഞാൽ അധ്യായത്തിൽ ഏഴാമത് അധ്യായത്തിൽ നാലിടത്തിലെ ജ്ഞാനീന്ദ്ര പദം പറഞ്ഞു சோம்பேறித்தனமா ஓரளவுக்கு சொன்னா போதுமான் ஓரளவுக்குள்ள ஒரு அர்த்தம் சொன்னா போதுமான் சோம்பலை பற்றி அந்த அந்த அத்தனை இடத்திலேயும் பகவச்சேதத்தைங்கிறது ஆத்மஸ்வரூப விட்டு ஞானி தன்னை அறிந்தவர் தன்னை அறிந்தவர் எப்படி அறிந்தவர் பகவச்சேதத்தைங்கிற சத்ரேதாத்மானம் வேதம் நமக்கு சேதத்தின் இந்த ஞானத்துக்கு என்ன உபயோகம்னு கேட்டால் ஞானத்துக்கு அதையெல்லாம் தர்க்கத்தையும் ஜாகரணத்தையும் அறியறது உபயோகம் அல்ல தன்னை அறிந்து கொள்வதுதான் ஞானத்துக்கு உபயோகம் தன்னை எப்படி அறியது தன்னை பகவத் சேகபூட்டமாக அறியும் இந்த அர்த்தம் சுவாமி எழுதினார் எதிரேந்து எழுதினார் கூறத்தாழ்வான் நிதியாக கொண்டாரே அடியேனுள்ளான் உள்ளான் ஜீவாத்மாவை சொல்ல வேண்டிய பதம் அடியே நமக்கெல்லாம் வரும் அங்க போகணும் ஆழ்வார்த்தின் அடி வானமாம்பரம் இதே மாதிரி ஆழ்வார் வாழ்க்கை அடியேன் சிறியனான நானத்தன் எம்பெருமான் கிட்ட நான் போகவே கூடாது நான் அயோக்கியன் நானாவது எம்பெருமான் கிட்ட போவதாவது யாரும் பெரிய பெரிய தனக்கு சம்பந்தமாக போக வேண்டும் அல்பனான நானா போகிறது என்று சொல்லி அடியே சிறிய ஞானத்தன் அறிதலாற்று மரியாதை அங்க போய் அடியேன் அங்க நம்பிட்டு அதுல அறிவிக்க விராய்க்கிறார் அழுதார் அடிமை செய்ய மாட்டேன் எம்பெருமானுக்கு நான் அடிமை செய்ய மாட்டேன்னு விராய்க்கிறார் விராய்க்கிற ஒரு வாயில அடியேன்னு வருது என்ன பண்றது அவர் பாகிஸ்தானத்தை அவர் பார்க்கிற அடியேன்னு தவிர இன்னொன்று வராது வரேசமக்காரனை கூப்பிடுறது மானமாமலை ஆழ்வார்னு இல்லை வரேசமக்காரனை கூப்பிட்டா அடியேன்னு வராது நம்ம பக்கத்தில் சொல்ல தெரியுமா சுட்டி கொடுத்தா கூட அவங்க வாயில வராது இனி இனிவாழ்க்கையே வர மாட்டேங்குது ஆடுறாங்க நான் தான் ஆராய்ச்சினா நான் தான் நான் சட்ட பிற்பாடு தான் நான் தான் இருப்பேன் நான் சட்ட பிற்பாடு தான் இது அவன் சட்ட பிற்பாடு எனக்கு என்ன கிடையாது நான் சட்ட நான் என்று சொல்கிற அகங்காரம் சட்ட பிற்பாடு தான் அர்த்தம் ஆகவே எம்பெருமானார் கீதா பாஷ்யத்தில் காண்பிச்சார் அதை பிரம்மசூத்திரத்தில் காண்பிக்கல ஏன் காண்பிக்கல பிரம்மசூத்திரம் இடம் கொடுக்கல யோத்தையவான ஞானத்தை சொல்லித்தே ஒழிய தேகத்தை பற்றி எங்க பேசல இங்க பேசி இருக்குது ஜானி என்ன சப்தம் இருக்குது அந்த ஜானம் எப்படிப்பட்டது விவரிப்பதற்காக பகவத்தேக ஜெய்கிறது ஆத்மஸ்வரூபமிதி ஜானி தத்துவமாச்சு ஹிதம் நமக்கு எது ஹிதம்னு கேட்டால் பிரபத்தி சரணாகதி தான் இந்த சரணாகதியை பற்றி ஸ்ரீபாஷத்திலையோ பிரம்மசூத்திரத்திலையோ எங்கேயாவது உண்டான்னு கேட்டால் இந்த தேசிகன் ஞாச ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறார் नानाशब्दादिभेदादि प्रपतनभजने सूचिते सूत्रकारैः நானாசப்தாதிபேடாட்டு ஒரு சூத்திரம் இந்த உபாசனங்கள் அநேக விதமான உபாசனங்கள் உண்டு உபாசன வித்தைகள் ஒன்று ரெண்டுன்னு அநேக உபாசன வித்தைகள் உண்டுன்னு பிரம்மசூத்திரத்தில் சொல்லியிருக்கு அதில் இந்த பிரபத்தியும் ஒன்று நாம் அர்த்தம் பண்ணிக்கணும் नानाशब्दादिभेदादि प्रबदन भजने सूचिते सूत्रकारे सूचिते சூத்திர பண்ணுக்கு சுவாமி என்ன பண்ணார் அங்கே ஒன்று செய்ய எழுத முடியும் அதுக்கு சரணாகதி கட்டியம்னு ஒரு கட்டியம் சாதிச்சு நம்மாழ்வார் அகலகில்லே புகழொன்றில்லாமடியே உன் நடிப்பு இழமர்ந்து புகுந்தேனே திருவாய்மொழிக்கு பிரபத்தி சாஸ்திரம்னே ஒரு பேர் திருவாய்மொழின்னு பேர் சரணாகி சாஸ்திரம் பிரபத்தி சாஸ்திரம் எங்க எடுத்தாலும் பிரபஞ்சம் பண்புகள் நாரணம் துண்கடல் தேரே உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே அந்த சரணாகி வேதத்திலே இருக்கு தஸ்மாத விபத்தியம் பிரபன்ன பிரதி பிரயச்சந்தி ஆறாவது காண்டம் அஞ்சாவது பிரச்சனை நம்முடைய வேதம் எதிர்வேதம் ஆறாவது காண்டத்தில் அஞ்சாவது பிரச்சனத்தில் രണ്ടാമത്തെ വരുന്നത് പ്രപഞ്ചീക്കം ആര് ഗോപത്തിലേക്ക് ரொம்ப பங்கம் வந்து அவர் கோபத்திலிருந்து சரணாகதி சபத்தினே பிரபஞ்சதா தஸ்மாத விவத்தியம் பிரபன்மன் அப்பிரதி பிரயச்சந்தி பிரபன்னமாக போய்விட்டால் அவனை வதம் பண்ண வேண்டி இருந்தாலும் வதம் பண்ணக்கூடாது அந்த பிரபத்திக்கு இறங்கியாகணும் என்று தெரிவிக்கிறது கர்மகாண்டம் தெரிவிக்கும் பிரம்மசூத்திரத்திலே பிரபத்தி என்று சப்தம் கிடையாது விநாசம்ன்ற சப்தம் கிடையாது சரணாகதி என்ற சப்தம் கிடையாது அதை சுவாமி எங்கேயும் தெரிஞ்சு கொண்டார் மாறம் உரசெய்த தமிழ் மரவளத்தோன் வாழியே இதில்தான் சர்மாகிதி திருவாய்மொழியில் தான் சர்மாகிதி சொல்லியிருக்கிறது இதை கொண்டுதான் சுவாமி பகவன் நாராயணா விமதானுரூபஸ்வரூபரூபகுண விபவை கல்ய சீலாஞ்சனபதியாஞ்சயா கல்யாண உனகலாம் அந்த சூழ்நிலையில அநேக விஷயம் வந்து நாராயணா ஒன்று வந்துருக்கு தீபாஷத்தில் இல்லாத நாராயணா சரணாகதியில வந்தது தீபாஷத்தில் இல்லாத லக்ஷ்மி சம்பந்தம் பிராட்டிதான் சரணாகதி பண்றார் லக்ஷ்மி சம்பந்தமும் சரணாகதியில வந்துடும் கடைசியில புருஷார்த்தம் கேடு எது புருஷார்த்தம் நமக்கு கடைசியாக அனுபவிக்க வேண்டிய புருஷார்த்தம் எது இதர சம்பிரதாயங்களில் எதுலையும் இல்லாமல் நம்முடைய ஒரு சம்பிரதாயத்திலே தான் அது உள்ளது அது இளைய பெருமாள் காட்டின ராமானுஜ சம்பிரதாயம் என்று ரெண்டர்த்தம் ராமத்திய அனுஜகா ராமானுஜகா லக்ஷ்மணா இளைய பெருமாள் காட்டினார் அர்த்தம் அதையெல்லாம் எம்பெருமானாரும் காட்டினார் ஆனால் எம்பெருமானார் ஸ்ரீபாக்கியத்திலே காட்டவில்லை சரணாகதி யத்திலே காட்டி இளைய பெருமாள் என்ன காட்டினார் என்று முன்ன தெரிந்து கொள்ளும் அதே பெருவான் நானும் கூட காட்டில் வருவேன் கை கை உன்னையும் கேட்டு வரங்கள் சொல்ல அவளை தடுத்தேன் பிராட்டியை தடுத்தேன் அவள் நீ போ உனக்கு முன்ன நான் அங்கிருந்த சேகமை சமீபத்தான் தீபுஷ கண்டகா உனக்கு முன்ன நான் போய் நிற்க போறேன் சார் நீ வாழ்ந்தாண்டாப்பா நீ வந்து என்ன செய்ய போறேன்னு என்ன பதில் சொன்னாருக்கு பவாஸ்து சக வைதேக்கியாகிதானுகுரம் யதே അഹം സർവം കരിക്കാമി ജാഗ്രതാത്മപതേ ഭവാസ്തു സഹ വൈദേഹ്യാ ഗിരിതാനുഹുരംസ്യത്തെ അഹം സർവം കരിക്കാമി ജാഗ്രതാത്മപതേ സ്വപതശ്ചത്തെ ഇരുവരുമാണ് ശേഷിയിലെ കൈക്കരിയും പണം அதுக்காக எத்தனை நீ பருப்பு ஊருக்கு பருப்பு உண்ணாம ഏൻ மாட்டேன்னார் ஏன் போக மாட்டேன்னு என்னத்தாக இங்க என்ன தேவை பெருமாளுக்கு என்ன காரியம் வச்சிருக்கு அவர் அறிந்த காரியம் எது கைங்கரியம் பண்ணு அதான் ராமானுஜன் அதை அப்படியே ஒழிவெல்காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டு நாம் யாருக்கு கழிவுடலருவி திருவங்கடத்து வழிவில் ஜோதி என்ற தந்த தந்தைக்கே கிரிதான் விடம் என்ன இடைபெறுமா பர்வதத்தில் இருந்து விளையாட போகிறீர்கள் இவருக்கு ஒரு பர்வதம் ஆட்டம் அவருக்கு சித்திரவுக்கு வடக்க ரெண்டு படலாடு தான் அதுவும் படலாடு தான் இதுவும் படலாடு தான் இதுதான் சுரம் எதே பவாமி இங்கே பரங்கடவான் ஒழியில் கொடி சோதி எந்த சந்த சந்தைக்கு திருவாங்கடத்தழில் கொடி சோதி எந்த சந்த சந்தைக்கு வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் உடையவருக்கு திருப்பாவை செய்யன்னு எல்லாரும் அருந்து திருப்பாவஜெயன் திருவாய்மொழி என்று பேர் திருப்பாவஜெயன் என்றால் இந்த சத்தகித எல்லாம் திருப்பாவையில தெரிகிற மாதிரி இன்னொரு கிரந்தங்கள் தான் இந்த புருஷார்த்தம் அதுல கடைசியா கடைசியில என்ன முடிக்கிறாரா மத்தனங்காமங்கள் மாற்றி உந்தன்னோடு தோவே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் சுவாமி அதை எப்படி காண்பித்தாங்க என்ன அழகு கைங்கரிய ആമേക്ഷയ ക്ഷമിക്ക ഇതാക്കി പോയി ക്ഷമിക്ക அவர்கிட்டே என்ன என்ன வந்து சேதிக்கிறது இந்த தெளிவு இருக்க அவர்கிட்டே என்ன வந்து சேதிக்கிறது ஐயோ அப்படின்னு கொஞ்சம் கை காட்டி இதுக்காக நீ சரணாளிக்கப்பட்டேன்னு கேட்ட பாரமார்த்திக பகவத் சரண ஆரவிந்த இவளை காந்திக ஆத்யந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி பரிபூர்ணான வர்தனித்து விசேஷமான பிரயோஜன അനവധികാശയ പ്രീതികാരിതാശേഷോജിതാശേഷ ശേഷൈകരജരൂപ നിത്യകൈങ്കര്യപ്രാപ്യപേക്ഷയാ നിത്യകൈങ്കര്യപ്രാപ്യപേക്ഷയാ നിത്യകൈങ്കര്യപ്രാപ്യപേക്ഷയാ വേറെ അപേക്ഷയില്ല இங்க பண்றதும் இங்க என்ன பலமோ இதேதான் பலம் அங்க போனோம் இங்க என்ன பலமோ அதேதான் அங்க நமக்கெல்லாம் வாசிக்கிறது பலம் பணம் சம்பாதிக்கிறது வாசிக்கிறது சாதனம் பணம் சம்பாதிக்கிறது பலம் அவளுக்கு அப்படின்னு இங்கே முத்தேனுகந்து பணி செய்து உன பாதம் தட்டேன் பணி செய்து பாதம் தட்டு இங்கே கைங்கிருமன் அங்க போனா என்ன இதே எண்ணம் வேண்டுவதென்றாய் கைக்கரிய பிரார்த்தனை கைங்கரியா என்ற பதம் இல்லை அருமையான பதம் கிங்கரா என்ற பதத்தின் மேல ஏற்பட்டது கைங்கரி கிங்கரஸ்ய பாவகா கைங்கரியம் கிங்கரா என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா கிங்கரவாணி கிங்கரவாணி இது ஆதங்கமானகா கிங்கரஹா சில பேர்கள் ஒரு குமாஸ்தாவை சென்றால் அந்த குமாஸ்தாவை தவறு இன்னொரு குமாஸ்தா அவனை தவறு இன்னொரு குமாஸ்தா இப்படியே எட்டு ஒரு நாள அப்படி என்னைக்கே பக்கத்தில் இருந்துட்டு கிங்கரவாணி கிங்கரவாணி என்ன ஆகலாம் இது சம்பளம் வாங்கி சாப்பிடுவேன் உன்னுக்கு வேறையே இல்லையே என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்று கையை கூப்பிட்டு கேட்டுட்டே இருக்கிறவன் உண்டே அவன் கிங்கரன் மறுபடியும் அழிக்க இன்னொரு கிங்கிருத்தமான் கிங்கிருத்தமான் இது அபிநந்தியமான கிங்கரன் என்ன செய்ய விட்டுவானா சுட்டு வந்தான் ஒன்று காரியே கண்மணி யோ பகுன்னதி சாதையே பூர்வகாரிய அவிரோதேனா சகாரியம் கற்கும் அருகதி திருவடியினுடைய வார்த்தை காரியே கர்மன் நிர்திக்கு அடே வண்டியில் தான் பார்த்து போலாம் வண்டியில் பார்த்து போலாம் மூணு மைல் போய் இருக்குது வண்டி இருக்குது அப்படின்னு வந்துடுது வருமா வராத வருவியா வரேன்னு மறுபடியும் வரேன்னு சொன்னா என்னடா சத்தம் கேட்கலாம் என்ன சட்டம் அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபான்னு சொல்லுவோம் இதுக்குள்ள வெட்டு வண்டி ரயில்வே ரயில்வே எல்லாம் இந்த கிங்கரா என்கிற பதம் உயர்ந்த பதம் முதல் முதலாவது யார் பிரயோகித்த பதம் தெரியுமா கீதாமாயணத்துல இஸ்லாமத்திற்கு பின்னால போயிட்டு இருக்கார் பெருமாள் தாடி ஊதிக்கிட்டே முன்ன போயிட்டு இருக்கார் பின்னால ரெண்டு தசகனம் போயிட்டு இருக்கு தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா அப்படின்னு கூப்பிட்டார் திரும்பி பார்த்தார் எங்க அப்பா வண்ட வந்தவரு பொய் சொன்னேரே எங்க அப்பா வண்ட வந்தவரு பொய் சொன்னேரே நான் அதான் பதில் சொன்னேன் நான் தபசில தீட்சை பண்ணிட்டு இருக்கேன் எஜ்ஜ தீட்சை பண்ணிட்டு இருக்கேன் நீ மேலே நீ அங்க இல்லவே இல்லையடா நான் என்னடா போய் சொன்னேன் நானா பாரு என்னென்ன பேசினாரோ அதெல்லாம் பாரு நான் ஒன்றும் போய் சொல்லலையே அகம் வேட்சி மகாத்மானம் என்று சொன்னாரு நான் சின்ன பையில போய் அகம் வேட்சி மகாத்மானம்னு சொன்னாரு மெய்தானா இது அப்படின்னா பின்ன யார் நீ கேட்கிறார் சொல்றாரு பெருமாள் இமௌஸ்ம முனிதா திங்கரௌகம் பட்சிதௌ ஆஜாபயேத்தன்மை விஸ்வாமித்திரர் எந்திக்கா வந்த வாசத்துல எத்தனை யாகம் பண்ணிக்காரு இந்த ராமனை கொண்டு போறதுக்காக வந்தார் இந்த ராமன் இல்லாத எத்தனை யஜ்யம் பண்ணார் எத்தனை தபசு பண்ணார் மூணு எட்டு திக்குக்கும் தபசு பண்ணிருக்கார் இந்த ராமன் வந்தது இந்த வார்த்தை வெளியேற்றத்துக்காகவே வந்தார் பெருமாள் என்ன சொல்றார் தன்னை பற்றி மாற்றம் சொல்லக்கூட ரெண்டு பேரும் தந்தி சேர்ந்த உனக்கு கைங்கரியம் பண்றதுக்கு நாங்கள் உங்களுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக நாங்கள் எழுதணும் ஆஜ்ஞாபயா சாசனம் அதுதான் பல புருஷார்த்தம் ஆனால் இது வேதாந்தங்கள்ல இந்த கைங்கரியம் ஏற்படலையான்னு கேட்டால் இந்த தலையை பிடிச்சு மூக்க பிடிக்கிறதுன்னு சொன்னேன் அந்த மாதிரி ஏற்படும் எப்படின்னு கேட்டால் நம்ம சித்தாந்தத்துக்கு ராமானு சித்தாந்தத்துக்கு பிரதான பிரதிநிதம் எது முக்கியமான அம்சம் எதுன்னு கேட்டா சரீராத்மபாவம் அதே ராசத்திரேசாரத்தில் பிரதான பிரதிநிதாதிகாரம்னு ஒரு சாப்டர் பிரதானமான ராமானுஜ தர்சனத்துக்கு பிரதானமான ஒரு அம்சம் அது எதுன்னு கேட்டா சரீராத்மபாவம் எம்பெருமான் ஒருத்தர் தான் சகா ஆத்மா அங்கான்யா தேவதா பகவான் ஒருவர் தான் தெரிவி மற்றதெல்லாம் அவருக்கு உடலானது இதை தெரிந்து கொண்டாலேயானால் இத்தேதம் இது சார்வபௌம கதிதம் வித்யாது அனித்யாதம பிரத்யூகம் பிரதிதந்திரம் அஞ்சிமயுவே கஷ்டித் கிருப ஒருத்தருக்கு தெரியட்டும் இந்த சரீராத்ம பாவம் ஒருத்தருக்கு தெரிஞ்சு போச்சேனால் தத்ரை கற்றா ஜகித்து பைக்கு விளையம் ஆயிரம் பேர் வரட்டும் சண்டை போடட்டும் இந்த பிரதான பிரதிநிதம் ஒன்றை ஒருவர் உபன்யாசம் பண்ணாரே ஆனால் ஜகித்து பைக்கு நிலையம் தத்தன் மதஸ்தாபனாகேவாக பிரதமான ஹைகுப கதா கல்லோல கோலாகலா அவ பண்ற அப்படி இப்படி சண்டை போ கௌதஸ்குதால் அப்படின்னு குறிப்பாலே அந்த கௌதஸ்குதாவுடைய கோலாகலம் எல்லாம் இந்த பிரதான பரிதந்திரம் ஒன்னை அடித்து ஒருவர் சொல்லிவிட்டாரே ஆனால் எத்தனையும் அடங்கி போய்விடும் அந்த சரீராத்த பாவத்தால் என்ன ஏற்பட்டதுன்னு கேட்டால் கைகரம் தான் ஏற்படும் இந்த சரீரம் இருக்குது உழைக்கிறது காலால் உழைக்கிறது தலையால் முட்டையால் சுமக்கிறது என்ன பண்ணி என்ன பண்றது இந்த உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு கைங்கரியம் பண்ணி அத்தனையும் கொண்டு உள்ள ஆத்மாவுக்கு போகணும் ஒரு நாளைக்கு அந்த ஆத்மா வெளியில போகணும் வெளியில போய் இந்த ஒன்றும் செய்ய மாட்டேங்குது ஏண்டா செய்யணும் கேட்டா ஆளுக்கு எங்கிடம் இருந்தனோ அவர் இல்லை சாமி கொடுக்கும் நம் காலத்துல தான் கிடையாது இந்த பாவி வந்து போக மாட்டானா பாவி வந்து போக மாட்டானா சுட்டுட்டு அவர் இழந்து புரிஞ்சு இவரோட சுட்டு போறாங்க அவர் பாட்டு கூட்டாரு இவன் பாட்டு இருக்கேன் இருக்கான் அது ஏண்டா இதனால பண்ண முடியாது ஒழிஞ்சுதான் இந்த பாவி ஒழிஞ்சுதான் ஒழிஞ்சான் இவன் பண்ற கைங்கறி அவர் கைங்கறி பாதி ஒழிஞ்சானான்னு சொல்ற கைங்கறி தேகத்தன் துக்கரூபமாக வந்தோம் நாட்குடி காண்கிறது அந்த நியமமில்லை உகந்த விஷயத்திற்கு சேகமாயிருக்கும் இருக்கு சுகமாக காண்கிறேன் துஷ்யந்தர போய் கல்கணும் துஷ்யந்த என்ன சொல்ற சகுந்தலைக்கு சம்பாவ சம்பாகையாமி கருணாவித பத்மதாம்பரம் சந்தீரியாமி நளினி இதில் தாளம் விசரட்டமா உடம்பெல்லாம் பேட்டி போடுறதே விசரட்டமா அது காட்டு முறாண்டி இவன் பெரிய சார்வபூமன் உகந்த விஷயத்துக்கு சேஷமாயிருக்கிறது சுகமாக காண்கிறார் உகப்பில்லாத விஷயத்தில் தான் சொல்றேன் பாவி ஒழிஞ்சானா இருக்கிறது உயிரை ஒழிக்கிறது எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறது விட்டேன் உகந்து பணி செய்து உணவாதம் பெற்றேன் ஆவே தத்துவ ஹித புருஷார்த்தன் தத்துவம் பரமாத்ம தத்துவம் ஜீவாத்ம தத்துவம் இந்த ரெண்டையும் நமக்கு தீபாஷத்திலேருந்து தெரிஞ்சு கொள்றதுக்கு கல்யாண குணாகரன் நமக்கு ஆரம்ப ஆய்வார ஆரம்பிச்சு உயர்வர உயர்நலமுடையவன் எவனா கல்யாண குணாகரத்தை காட்டி இந்த ஒரு சூத்திரம் கல்யாண குணாகரன் காட்டி உபேலிங்கம் சர்வத்ரஹி உபேலிங்காதிகரணம்னு ஒரு அதிகரணம் அதுல உபயலிங்கமாக என்னன்னு கேட்டக்கா அகிலகேய பிரச்சனீகத்தம் சமஸ்த கல்யாண குணாத்மகம் அகிலகேய பரிகேய யோகம் கிடையாது எல்லாம் கல்யாண குணங்களாக இருக்கிறது அவரதே ஒரு குணத்தை அனுபவிக்கிறது ஒரு குணத்தை அனுபவிக்கிறது ஒரு தயையை அனுபவிக்கலை ஒரு வாத்சல்யத்தை அனுபவிக்கலை ஒரு ஆர்ஜவத்தை அனுபவிக்கலை எத்தனை குணங்கள் அனுபவிக்க வேண்டியது அவ்வளவையும் சுவாமி அனுபவிக்கல எங்கேயாவது சொல்றேன் ஒன்று பாரு முடிக்கிறேன் அனாவிருத்தி சந்தாத் அனாவிருத்தி சந்தாத்னு கல்கியை சொல்றேன் அது சுற்றுக்கு என்ன அர்த்தம் இந்த முக்தாத்மா போனவன் திரும்பி வருகின்றா இல்லையான்னு கேள்வி திரும்பி வருது கிடையாது திரும்பி வருது கிடையாது உதகா சப்தாத் சகல்வேகம் வர்த்தயன் யாவதாயுதம் பிரம்மலோகம் அபிசம்பத்தியதே நஜகுணதா வர்த்ததே நஜகுணதா வர்த்ததை இத்தியாதிகா அப்படின்னு சாந்தோக்கியத்தில் சொல்லியிருக்குது திரும்பி வருவது கிடையாதுன்னு சொல்லியிருக்குது சப்தாக்கு அனாவிருத்தி இவ்வளவுதான் தாக்கியம் சுவாமி அவதாரிக்கு வைக்கிறார் யதா நிகிலகேய பஞ்சநேக கல்யாணேகதானஹா சமஸ்தவத்து விலட்சணஹா ஆஸ்தித வாத்சல்லைக ஜனதி பரமகாருணிகா பரபிரம்மாபிதானஹா பரமபுருஷோத்தீசத்பாலவரம்யதே அங்க எம்பெருமானுக்கு வாக்கியமான பதமே கிடையாது அனாவிருத்தி செத்தாது அனாவிருத்தி செத்தாது அங்க என்ன பண்றப்பா ஒரு பகவானத்தன் உண்டு என்று நீ அது எந்த சாஸ்திரத்தால தெரிஞ்சு கொள்வையோ அந்த சாஸ்திரத்தாலேயே திரும்பி வருவது கிடையாது கூட தெரிஞ்சு கொள்கிறார் பிரதான் விஷயம் பகவானும் தன் இருக்கிறான் பகவான் அஸ்மீதி ஏன சப்தேன அவகமியதே ஏனைவ சப்தேனா புனராவர்த்திய பாவோக்கு அவகமியம் இந்த பகவானத்தன் இருக்கிறான் என்று நீ எப்படி தெரிஞ்சு கொண்டையோன்னு சொல்லலாம் சுவாமி இன்று எதிர்த்து எதத்தை எழுதாமல் யதா நிகிலகேய பிரத்யநீக ஜெகத் ஜெகஜன்மாதிகாரணம் சமஸ்தவத் விலட்சணா சர்வஜா சத்திய சங்கல்பா ஆச்சிதவா செல்லைக ஜலதி சூத்ராட்சராணி வியாக்கியாசத்தேன் சாதித்து சுவாமி இவ்வளவு நின்றார் எனத்தாலே உள்ள ஊறி இருக்குது அருள் செயல் பகவத் விஷயம் உள்ள ஊறி இருக்குது அது உரிமை இருக்க ஒன்றல்ல இத்தனை விசேஷங்களை போட்டு எம்பெருமானை அனுபவித்தால்தான் எம்பெருமானாருக்கு திருப்தி உண்டாது அது எதனால மாறனுரதை தமிழ் மரபலத்தோன்பாயியேவாய் வாழியகிராசன் வாழியகிராசன் வாழியகிராசன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் இணையம் ताट्यवान् मुन्नोल्लवै